எதிராக பகைமை உண்டாக்கி கொண்டாரோ அவருக்கு எதிராக நான் போரை செய்வதை அறிவித்து விட்டேன் وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضته عليه நான் என்னுடைய அடியானுக்கு அவன் மீது கடமையாக்கிய இருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவே அல்லாமல் வேறு எதையும் கொண்டு என்னை நெருங்க முடியாது فإذا أحببته كنت سمع الذي ولا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه என்னுடைய அடியான் ஃபரதான அமல்களை செய்த நிலையில் நஃபிலான உபரியான அமல்களையும் செய்து கொண்டே இருக்கின்றான் எதுவரை என்றால் நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுகின்றேன் அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன் ஃபரிதா அஹ்பப்துஹு எப்பொழுது என்னுடைய நேசம் அவனுக்கு கிடைத்து விடுகின்றதோ எப்பொழுது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றனோ குன்று சமஅல்லது நான் அவனுடைய நான் அவனுடைய செவியாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் செவிப்படுத்துகின்றானோ எதை கொண்டு கேட்கின்றானோ நான் அவனுடைய கண் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் பார்க்கின்றானோ நான் அவனுடைய கரமாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் பிடிக்கின்றானோ மற்றும் நான் அவனுடைய காலாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் நடக்கின்றானோ மற்றும் அவன் கேட்கக்கூடிய அனைத்தையும் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அவன் எதையெல்லாம் எதை அவன் அடைக்கலம் தேடுகின்றானோ என்னிடம் கண்டிப்பாக நான் அவனுக்கு அந்த அடைக்கலத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் இந்த ஹதீஸ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் என்று முதலில் இந்த ஹதீஸ் ஹதீஸுல் குதுசி என்று நான் அறிந்திருக்கின்றோம் ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லாவே செல்லும் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் கூறினான் என்று ஆக ஹதீஸுகளில் அல்லாஹ் கோரினான் என்று வரும் பொழுது அந்த ஹதீஸை ஹதீஸுல் குதுசி என்று சொல்லப்படும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் நேரடியாக ஒரு பேச்சோ அல்லது நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் இங்கு பார்க்கலாம் அடுத்தது நபி சொல்லா கூறினார்கள் எவர் ஒருவர் அல்லாவுடைய நேசனுக்கு எதிராக பகையை உண்டாக்கி கொள்கின்றார்களோ அவருக்கு எதிராக அந்த பகைமை உண்டாக்கக்கூடியவனுக்கு எதிராக அம்மா போரிடுவதை அவன் அங்கு கூறுகின்றான் போரிடுவதற்காக நான் கூறிவிட்டேன் அல்லது போரிடுவதற்காக நான் அறிவித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆக அல்லாஹுடைய குறிப்பாக இங்கு வலி என்று சொல்லப்பட்டது அல்லாஹுடைய வலிக்கு எதிராக பகைமை இருக்கக்கூடியவனும் அல்லது அவர்களை இருக்கக்கூடியவனும் அல்லாஹுடைய இந்த போருக்கு அவன் தயாராக கொள்ள வேண்டும் இங்கு நாம் விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் வலி அல்லது அவுளியா என்று கூறுகிறோம் வலி என்பது ஒருமையாக இருக்கின்றது அதனுடைய பன்மை அவுளியா வலி என்றால் என்ன அல்லது அவுளியா என்றால் யார் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா இந்த வலியை பற்றி கூறுகின்றான் தன்னுடைய குர்ஆனில் சூரத்தில் யூனுஸில் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி மூன்றாவது இரண்டு மற்றும் அறுபத்தி மூன்றாவது ஆயத்தில் அல அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அவுலியா அல்லாஹ் அல்லாஹுடைய அவுலியாக்கள் அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்றால் அவர்கள் லஹோஃபுன் உலகம் இருக்கணும் அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது அவர்கள் எதை கொண்டும் கவலைப்பட மாட்டார்கள் இவர்கள் யார் அதற்கு பிறகு கூறினர் அல்லதீன ஆமனு ஒக்கானு யுத்தகும் யார் அந்த நேசர்கள் என்றால் யாருக்கு கவலையோ அச்சமோ கிடையாது என்றால் யார் ஈமான் கொண்டார்களோ யார் ஈமான் கொண்டார்களோ மற்றும் தக்குவாவை ஏற்றுக்கொண்டார்களோ தக்குவாவை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல ஷேக் இஸ்லாம் செய்ய ரஹிமல்லா தன்னுடைய இந்த வலி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எடுத்து ஒரு விளக்கத்தை கூறுகின்றார்கள் மன் கான லில்லாஹி தகியன் கான லில்லாஹி வலியன் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றானோ அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் இறைச்சத்தையும் தகுவாவையும் பெற்றுக்கொள்கின்றானோ அவன் அனைவரும் அவர் அவர் அனைவரும் என்ன அல்லாஹுடைய வழியாக இருக்கின்றார் ஆக ஒரு முக்மின் என்பவன் அவன் அல்லாஹுடைய நேசன் அல்லாஹுடைய வழியாக வழியாக இருக்கின்றான் அல்லாவுடைய நேசனாக இருக்கின்றான் எப்படிப்பட்டவன் ஈமானுடைய நிலையில் தன்னுடைய வாழ்க்கையில் தக்குவாவுடைய அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது தக்குவா என்பது என்ன அல்லாஹுடைய அச்சம் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது நான் செய்யக்கூடிய தவறை அல்லா என்னை கண்டித்து விடுவானே என்னை என்னை இங்கு கண்டித்து விடுவானே என்று நாம் வரும் அதே போல அல்லாஹால நான் செய்யக்கூடிய கட்டளை நான் பூர்த்தி செய்தேன் என்றால் அல்லாஹ் எனக்கு ஊழியர்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நாம் நம்புவோம் அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா இங்க நபிசல்லா நபிசல்லா அலிசல்லம் கூறுகிறார் அல்லாஹ் தாலா கூறுகிறார் நபிசல்லா அலிசல்லம் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் அடியான் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய அடியான் நான் பரவாக்கிய கடமையாக்கிய விஷயத்தை அவன் செய்து கொண்டு என்னிடம் எவ்வளவு நெருக்கின்றானோ வேறு எந்த ஒரு அமலிலும் அவன் என்னுடைய நெருக்கத்தை அடைவதில்லை அப்போ இந்த ஹதீஸ் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவதும் அல்லாஹுடைய விருப்பத்தை நாம் பெறக்கூடியவர்களாக எப்பொழுது ஆகும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய பரவான விஷயங்களை நாம் முழுமை செய்வதனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய முடியும் ஒரு மனிதன் பரவை அவன் புறக்கணித்து விட்டு நபிலான காலத்தில் இரவு முழுவதும் நின்று தொழுகின்றான் காலை முழுவதும் அவன் நோன்பை வைக்கின்றான் ஆனால் பரவான தொழுகை அவர்கள் இருக்கட்டும் நோன்பாக கிரமமானுடைய நோன்பாக இருக்கட்டும் அல்லது கடமையான எந்த ஒரு கடமையான விஷயங்கள் அதை அவன் செய்வதில்லை என்றால் எந்த ஒரு உதவி எந்த ஒரு பலனும் இல்லை ஆக மிக முக்கியமான அல்லாவுடைய நெருக்கத்தை அறியக்கூடியவன் யார் என்றால் பரவான கடமையான அல்லாஹ் மீது கடமையாக்கிய சட்டங்களை கடமையாக்கிய அமல்களை நாம் செய்து வருவதனால் தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறோம் மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டது மனிதன் என்னுடைய அடியான் இந்த கடமையான விஷயங்களை செய்து கொண்டே முழுமை செய்து கொண்டு பூர்த்தி செய்து கொண்டு என்ன செய்கின்றான் உபரியான அமல்களையும் செய்கின்றான் நஃபிலான அமல்களையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான் எதுவரை என்றால் அவன் நஃபிலான அடிவார்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதனால் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேன் என்னுடைய நேசம் அவனுக்கு கிடைத்து விடுகின்றது எப்பொழுது ஒரு மனிதனை நான் நேசிக்கின்றேனோ அடியானை நான் நேசிக்கின்றேனோ நான் அவனுடைய செவியாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் கேட்கின்றானோ அவனுடைய பார்வையாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு பார்க்கின்றானோ அவனுடைய கையாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் பிடிக்கின்றானோ நான் அவனுடைய காலாக ஆகிவிடுகின்றேன் எதை கொண்டு அவன் நடக்கின்றானோ என்று அல்லாவுக்காக கூறுகின்றோம் இந்த நான்கு விஷயத்தையும் செவி கண் பார்வை கால் மற்றும் கை இந்த நான்கு விஷயத்திலேயே என்ன அர்த்தம் என்ன விளக்கம் என்ன அல்லாவுக்காக மனிதனுக்குள் சென்று விடுகின்றானா நவதுபில்லா இந்த அல்லாஹ் இந்த விஷயத்திலிருந்து தூய்மையான அப்போ இந்த விளக்கம் என்ன இந்த விளக்கம் அனைத்து உலமாக்கும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன மனி அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்ப ஆரம்பித்து விட்டான் என்றால் விரும்ப ஆரம்பித்து விட்டான் என்றால் அந்த மனிதனுடைய செவி அல்லாஹுடைய கட்டுக்கோப்பில் வந்துவிடுகிறது மனிதன் அவன் அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதுதான் அவன் செயல்படுத்துவான் தன்னுடைய காதை கொண்டு எந்த விஷயத்தை அல்லாஹ் விரும்புகின்றானோ அதை தான் அவன் கேட்பான் மனிதன் அல்லாஹ் எந்த விஷயத்தை விரும்புகின்றானோ அதை தான் அவன் பார்ப்பான் மனிதன் எந்த விஷயம் அல்லாஹ் எந்த விஷயத்தை விரும்புகின்றானோ அதை தான் அவன் பிடிப்பான் அதை தான் அவன் பயன்படுத்துவதனுடைய கருத்தா அல்லாஹ் எந்த பாதை பாதையில் செல்வதை விரும்புகின்றானோ அந்த பாதையை தான் அவன் தன்னுடைய காலையும் அவன் பயன்படுத்தான் எப்படி அல்லாவுடைய கட்டுக்கோப்பில் அனைத்து மந்திரங்களும் அல்லாஹ் அவனுக்கு இதில் உதவி செய்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் விரும்பாததை அவன் பார்த்தான் அவனுக்கு அந்த அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்லாஹ் விரும்பாததை அவனுக்கு இந்த பாவம் தன்னுடைய கரத்தால் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பை எல்லாத்துல கொடுக்க மாட்டான் அல்லாஹ் அவனுடைய கையை அவனுடைய கரத்தை பாதுகாப்பான் ஆக இந்த நான்கு விஷயங்களும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய அவனுடைய கட்டுக்கோப்பிலும் அவன் எதை விரும்புகின்றான் மனிதன் தான் செய்வான் எப்பொழுது எப்பொழுது அல்லாவுடைய நேசமும் அல்லாவுடைய பிரியமும் கிடைத்து விடுகின்றதோ இந்த ஹதீஸை கொண்டுதான் சூஃபியாக்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு ஆதாரத்தை எடுத்து நீங்க பாருங்க அல்லாஹ் மனிதனுக்குள் இறங்கி விடுகின்றான் அல்லாஹ் மனிதனுக்குள் அவன் கையாக ஆகிவிடுகின்றான் கரணம் கரமாக ஆகிவிடுகின்றான் காலாக என்று இங்கு கூறுகின்றான் உங்களுக்குள்ள அல்லா தாலா தூய்மையானவனாக இருக்கின்றான் என்று அனைத்து சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அல்லாஹ் தாலாவுடைய அந்தஸ்திற்கும் அவனுடைய கண்ணியத்திற்கும் கண்ணியத்திற்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவனுக்கு எப்படி உரிதாக இருக்கின்றோமோ அவருடைய தன்மையை நாம் அப்படி நாம் அவனுக்காக நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இங்கு இந்த விஷயத்தை நாம் அறிந்தோம் நான் அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விஷயம் உலகின் சாலை நீல ஓரத்தையன் இதற்கு பிறகு அவன் என்ன கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அவன் எதை கொண்டு அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினாலும் அவனுக்கு நான் பாதுகாவலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் நமக்குரிய இந்த ஒரு பாக்கியம் இந்த ஒரு அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்றால் சுகானதா அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் இங்கு வலைன் சாதனை என்ன வலைன் சாதனை உழைதன் இங்கு சொல்லப்பட்ட விஷயம் இதற்கு முன்னால் கொஞ்சம் அந்த ஹதீஸை பார்க்க வேண்டும் அல்லாவுடைய விருப்பத்திற்கு ஏற்பார் போல அவனுடைய கடங்கள் ஆகிவிடும் அவன் அல்லாஹால விருப்பத்திற்கு ஏற்பார் போல அவனுடைய செவி அவன் அதை கேட்பான் அதை பயன்படுத்தும் ஆக ஒட்டுமொத்த உறுப்புகளும் அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அதை அப்படிதான் அவன் பயன்படுத்துவான் என்றார் அவன் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அவன் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை தான் அவன் கேட்பான் எதை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் தான் அவன் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவான் ஆக தன்னுடைய நாவையும் அவன் என்ன செய்ய மாட்டான் தன்னுடைய மனோயிச்சைக்கு பிரகாரம் இந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டான் இது ஒரு விஷயம் அறிந்து கொள்ள இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கின்றேன் என்ன இந்த கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கின்றான் அவர் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அம்மா கொடுக்கக்கூடியவனா என்றால் அனைத்து விஷயத்தையும் கொடுத்து விடுவானா என்று நாம் பார்க்கும் பொழுது மார்க்கம் மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றதோ அது அவன் கேட்டான் அனுமதிக்க அவனுக்கு கொடுக்கப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் நல்லதை அவன் நல்லதை கேட்டால் அல்லது நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லது நல்ல விஷயங்கள் எது அவனுக்கு உதவியாக இருக்கும் அதை கேட்டால் தான் அவனை கொடுக்கக்கூடிய ஆனால் அதுவே மனிதன் என்ன செய்கின்றான் உறவை துண்டிக்கக்கூடிய விஷயத்தை கேட்கின்றான் அல்லது பாவம் செய்வதற்காக கேட்கின்றான் அல்லது மற்றவன் அந்நியம் செய்ய செய்வதற்காக கேட்கின்றான் என்றால் அல்லாஹ் இதை கேட்பதில்லை இதை அல்லாஹு தாலா இதை கொடுப்பதில்லை ஏன் என்றால் அல்லாஹு தாலா அவன் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அந்நியாயம் எந்த ஒரு அடியான் மீது அநியாயம் செய்ய மாட்டான் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தவறான பாவமான விஷயங்களே அல்லாவுக்கால கொடுப்பான் அகண்டு பொருளே இந்த ஹதீஸ் சுஹானெல்லாம் மிகவும் உலமாக்கல் இந்த ஹதீஸை படிக்கும்பொழுது அவருடைய அவருடைய நாவும் நடுங்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் இந்த சொல்லப்பட்ட விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ் யார் ஒரு மனிதன் அல்லாவுடைய நேசத்தை பெற்று விடுகின்றானோ அவர் முழுமையாக இந்த உலகத்தில் அவனுடைய அனைத்து உறுப்புகளும் பாதுகாக்கப்படும் அவன் அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை தான் செய்வான் அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை தான் அவன் பார்ப்பான் அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை தான் அவன் கேட்பான் அல்லா விரும்பாததை பார்க்கவும் மாட்டான் அல்லா விரும்பாததை கேட்கவும் மாட்டான் அல்லா விரும்பாததை செய்யவும் மாட்டான் அல்லா விரும்பாத ஒரு பாதையை அவன் எந்த அவன் தன்னுடைய காலை பயன்படுத்தவன் ஆக நாம் அல்லாவை ஈமன் கொண்டவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் இறைச்சேர்த்தி கொண்டு வர வேண்டும் நாமும் அவுலியாக்களாக ஆகும் அவுளியாக்கள் என்றால் மக்களுடைய மத்தியில் என்ன இருக்கின்றது இறந்தவர்கள் அவர்கள் கபரில் இருக்கின்றார்கள் அவர்களிடம் கேட்டால் நம்மளுக்கு உதவி செய்வார்கள் அவர் நம்முடைய பரிந்துரை கேட்பார்கள் நம்முடைய பிரச்சனை தீர்ப்பார்கள் என்று ஆனால் உண்மையான ஒலியா அல்லாஹே தன்னுடைய திருமறையில் சுரத்தில் அல்லதீன ஆமல் ஒக்கான் தப்போம் அவுளியா யார் என்றால் ஈமான் கொண்டவர்களும் அவருடைய வாழ்க்கை இறைச்சமும் இருக்கும் ஆக இந்த இறைச்சத்தை நாம் பெற்றுத்தர பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் தாரா நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து இந்த ஹதீஸை பற்றி நாம் மிகவும் கவனமாக இதை புரிந்து இதன் பிரகாரம் நாம் அமல்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரும் அல்லாஹ் அவனுடைய அவுளியாக்கள் அல்லாஹ் நம்மை சேர்க்கட்டும் அல்லாஹுடைய இந்த அன்பும் இந்த பிரியமும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தருளட்டும் சுபஹானல்லாஹு அபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்